أجمعين أو كما قال عليه الصلاة والسلام விண்ணிலை பல விண்மீன்களையும் மண்ணிலே பல மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவனாகி அல்லாஹு சுபஹானு தாலாவை ஆரம்பமாக போல்கின்றேன் அல்ஹம்துலில்லா சும் அல்ஹம்துலில்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எமது உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான ஹபீப் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் சபோ தாபியங்கள் நாதாக்கள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் இன்னும் கயாமத்து நாள் வரை வரக்கூடிய மோமினான முஸ்லிமானவர்கள் மீது உண்டாவதாக புனிதமிக்க ஜிம்மாவுடைய இன்ன நாளிலே அல்லாஹின் அருள் சுமக்கக்கூடிய அவனது இல்லறமாம் பள்ளிவாயிலே யாத்திகாப்புடைய நீயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹின் இறைநேசர்களே எங்கிருந்தாலும் எச்சந்தர்ப்பத்திலும் இரவிலும் பகலிலும் இரகசியத்திலும் பரகசியத்திலும் ஏனைய இதர அத்துணை சந்தர்ப்பங்களிலும் படைத்த அல்லாஹ் எனக்கு எந்த விடயத்தை எடுத்து நடக்கும்படி கூறி இருக்கின்றானோ எந்த விடயத்தை எடுத்து நடந்தால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மனமான வாழ்க்கையாக்கி தருவோம் என்று வாதா செய்திருக்கின்றாரோ எந்த விடயத்தை எடுத்து நடந்தால் அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ள முடியும் என்று வாதா செய்திருக்கின்றானோ எந்த விடயத்தை எடுத்து நடந்தால் அல்லாஹு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய உயர்தரமான சொர்க்கங்களில் இருக்க முடியும் என்று வாதா செய்திருக்கின்றாரோ அத்தகைய அத்துணை விடயங்களையும் எடுத்து நடக்கும்படியும் எவைகளெல்லாம் அல்லாஹ் எம்மை செய்ய வேண்டாம் அதன் பக்கமும் நெருங்க வேண்டாம் என்று கூறி எம்மை தவிர்ந்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அடியன் எப்போது அவனுடைய மன இச்சைக்கு அடிப்படைந்து அவ்வுடயத்தை செய்ய முற்படும் போது உலகத்துடைய வாழ்க்கையை நாம் நெருக்கடியான வாழ்க்கையாக ஆக்கிவிடுவோம் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அடியான் எப்போது அந்த விடயங்களை செய்வதற்கு முற்படும் போது அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கி விடுவோம் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றாலும் அதே போன்ற கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே அடியார் எப்போது அந்த தவிர்க்கப்படக்கூடிய விடயங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவாரோ இந்த உலகத்திலே முன்னோர்கள் காணாத பல நோய்கள் எல்லாம் கண்டு கொள்வீர்கள் என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றதோ அத்தகைய தவிர்க்கப்படக்கூடிய அத்துறை விடயங்களையும் தவிர்ந்து நடக்கும்படி முதலாவது அடியன் உட்பட அப்பால் நான் உங்களுக்கு தக்குவாவின் மூலமாக உபதேசம் செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாஹு சுபஹானு தாலா இந்த உலகத்தில் அத்துணை உடையத்தையும் அவன் புறத்திலிருந்து அவன் கொடுத்திருக்கின்றான் அது செல்வமாக இருக்கலாம் ஏழ்மையாக இருக்கலாம் கணியத்துக்குரிய மேலான சோழர்களே அனைத்து நிலைகளையும் அல்லாஹு சுபஹானு தாலா எமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றான் எந்த விடயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தானோ அல்லாஹ் அந்த விடயத்தை பார்ப்பதல்ல மாற்றமாக எந்த மனிதன் எந்த துறையில் இருக்கலாம் எந்த நிலையில் இருக்கலாம் அந்த நிலையில் இருந்த வண்ணம் படைத்த அல்லாஹை அவன் சந்தோஷப்படுத்துகின்றானா அல்லாஹுடைய பயம் அவனுடைய உள்ளத்தில் இறக்குகின்றதா என்பதை மாத்திரம்தான் அல்லாஹு சுபகாரம் தாலா பார்க்குகின்றான் எனவேதான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கணியத்துக்குரிய மேலான சோழர்களே ஒரு அரபியை விட அஜமிக்கோ அல்லது அஜமியை விட அரபிக்கோ ஒரு ஏழையை விட பணக்காரருக்கோ அல்லது பணக்காரரை விட ஏழையருக்கோ ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவரை விட உயர்ந்த குலத்தை சேர்ந்தவருக்கோ அல்லது உயர்ந்த குலத்தை சேர்ந்தவரை விட தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவருக்கோ அல்லது கருப்பரை விட வெள்ளையருக்கோ அல்லது வெள்ளையரை விட கருப்பருக்கோ கண்ணியத்துக்குரிய மேலாளர் சொல்லு மேல் கூறப்பட்டவர்களுக்கு எந்த அந்தஸ்தும் இல்ல இல்லா லிமரித்தகா அல்லாஹு சுபகானு சாலாவை பயப்படக்கூடியவரை தவிர சாதாரண ஒரு ஏழையாக இறக்குகிறார் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லே இவருக்கு அல்லாஹுடைய பயம் இறக்குகின்றது இவருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அச்சம் இறக்குகின்றது என்றால் இந்த ஏழை செல்வம் கொடுக்கப்பட்டவரை விட மிக சிறந்தவராக இருக்கின்றார் இதே போன்ற கண்ணியத்துக்குரிய மேலான சொல்களே உலக மக்கள்கள் அனைவரும் வெறுக்கக்கூடிய ஒரு கருப்பு நிறத்தவராக இருக்கின்றார் ஆனால் இவருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இறக்குகின்றது இவருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய தகுவா இருக்கின்றது என்றால் இந்த கருப்பர் அந்த வெள்ளை நிறம் கொடுக்கப்பட்ட அந்த மனிதரை விட மிக சிறந்தவராக இருக்கின்றான் கணேசுக்குரிய மேலான சோதரே இதே போன்று சாதாரண ஒரு அஜமியாக இறக்குகின்றான் இந்த அஜமி அல்லாஹுவை மிக அஞ்சக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹுவை பயப்படக்கூடியவனாக இருப்பான் என்று இருந்தால் இந்த அஜமி ஒரு அரபியை விட சிறந்தவனாக இருக்கின்றான் எனவேதான் கண்ணியத்துக்குரிய மேலான சோதரே அல்லாஹு பகானு தாலா தக்குவாவை மாத்திரம்தான் இம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றான் அனைத்து நிலைமைகளையும் ஏற்படுத்தி தந்தவன் அவன் அல்லாஹுவேவா இருக்கின்றான் எனவே எந்த நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி எமக்கு கொடுத்தானோ அந்த நிலையில் இருந்த வண்ணம் படைத்த அல்லாஹை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் கணேசுக்குரிய மேலான சொல்களே நபி அவர்கள் இதனை இன்னும் தெளிவாக எமக்கு கூறினார்கள் ரொம்ப ரஜுலின் அஸ்வச அக்பர சில மனிதர்கள் இறக்குகின்றார்கள் அவர்களை பார்த்தால் மேனியெல்லாம் புழுது படிந்தவர்களாக இருப்பார்கள் தலையெல்லாம் பரட்ட நிலையில் இருக்கும் மதுபோன்பில் அபுவாப் இந்த மனிதர் யாரிடத்திலேயாவது ஏதாவது கேட்டு சென்றால் மதுபூ அங்கிருந்து விரட்டப்படக்கூடியவர் அங்கிருந்து திரட்டி விடப்படக்கூடிய மனிதன் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லு இவர் யாருக்காவது சாட்சி கூற வந்தாலும் இவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவர் யாருக்காவது சிபாரிசு செய்தாலும் இவருடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவருடைய சாட்சி சிபாரிசுகள் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு மனிதனுடைய நிலைமை கூறும் போது சல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் இந்த மனிதன் அல்லாஹ் மீது சத்தியம் செய்து ஒரு விடயத்தை கூறுவான் என்றிருந்தால் அல்லாஹ் ஒன்று அதனை ஏற்றுக்கொள்வான் அல்லது அல்லாஹ் அதனை நிறைவேற்றிக் கொடுத்து விடுவான் என்று கூறக்கூடிய அளவுக்கு கண்ணியத்துக்குரிய மேலான சிலை தக்குவா என்பது மிக ஒரு அடிப்படையான ஒன்றாக இருக்கின்றது எனவே கூட்டத்தை அல்லாஹ் தக்குவாவுடைய கூட்டமாக ஆக்கினானோ அக்கூட்டத்தில் எம்மாவனைகளையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே முக்கியமான ஒரு மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் எமது உயிரிலும் மேலான ஹபீப் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ ரபியுல் அவ்வல் எம்மை கடந்து சென்று விட்டது எத்தனையோ முஹர்ரம் எம்மை கடந்து சென்று விட்டது கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்றாலே அங்கு நாம் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நபி அவர்களுடைய பலாயர்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே ஒரு புறம் எமது வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம் நபி அவர்களுடைய எத்தனை சுண்ணாக்களை நாம் செய்கின்றோம் நபி அவர்களுடைய எத்தனை விடயத்தை எமது வாழ்க்கையில் ஆக்கியிருக்கின்றோம் கணியத்துக்குரிய மேலான சொல்லே எந்த மனிதனுமே நபி அவர்களுக்கு யாராவது ஏதாவது கூறிவிட்டால் அவனிடத்தில் தொழுகை இல்லாவிட்டாலும் நபியோடைய முகப்பத்தின் காரணமாக அவன் அதனை எதிர்த்து பேசுகின்றான் கணியத்துக்குரிய மேலான சொல்லே சில மாத வருடங்களுக்கு முன்னால் டென்மார்க்கிலே கணியத்துக்குரிய மேலான சொல்லே நபி அவர்களை கேலி சித்திரம் வரைந்த அந்த நபருக்காக வேண்டி முழு உலக மக்களும் கொந்தளித்து எழுந்தார்கள் முழு உலக மக்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் காரணம் என்ன நபி அவர்களுடைய முகபத் உள்ளத்தில் இருந்ததின் காரணமாக கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி அதே போன்று அமெரிக்காவிலே தயார் செய்யப்பட்ட அந்த வீடியோ கிளிப்ஸுக்காக வேண்டி முழு உலகமும் கொந்தளித்து எழும்பியது முழு உலக முஸ்லிம்களும் கொந்தளித்து எழும்பினார்கள் காரணம் என்ன ஏன் அந்த நபியுடைய முகப்பத் உள்ளத்தில் இருந்ததற்காக வேண்டி எனவே கூறிய மேலான சொல்லி இந்த முக்கியமான நபி அல்லாஹு சுபஹானுகாலா இந்த உலகத்துக்கு பிரகாசமாக்கிய நாள் அது ரபியுல் அவ்வளுடைய மாதமாக இருக்கின்றது ரபியுல் அவ்வல் பிறை பனிரெண்டு திங்கக்கிழமையுடைய நாளாக இருக்கின்றது எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி அல்லாஹு சுபஹானு தாலா அவனை நேசிப்பதை நபியர்களுடைய நேசத்தோடு இணைத்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ் கூறுகின்றான் நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹை விரும்புகின்றீர்கள் என்றால் அல்லாஹின் மீது முகப்பத் வைத்திருக்கின்றீர்கள் என்றால் யுஹ்பிபுக்குமுல்லா கணியத்துக்குரிய மேலான சொல்லே நபியே நீங்க சொல்லுங்க பத்தபி ஓனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று கூறுங்கள் நபியே கணியத்துக்குரிய மேலான சொல்லே அல்லாஹுடைய முகப்பத்தை அல்லாஹ் நபி அவர்களை நேசிப்பதின் மூலமாக நபி அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் எந்த மனிதன் நபியவர்களை நேசிக்கின்றானோ எந்த மனிதன் நபியவர்களுடைய சுண்ணாவை தனது வாழ்க்கையில் ஆட்சி பின்பற்றுகின்றானோ அல்லாஹ் உங்களை நேசிக்குகின்றான் என்பதாக அல்லாஹ் திருக்குறானிலே கூறுகின்றான் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே இந்த நபி சொல்லாஹு வசல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக இந்த ரபியுல் அவளுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் கண்ணியத்துக்குரிய மேலான சூழலே அல்லாஹ் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை எந்தளவு நேசிக்குகின்றான் குர்ஆன்ல அல்லாஹ் இருபத்தைந்து ஐந்து நபிமான்களை பற்றி அல்லாஹ் பிரசாபிக்குகின்றான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லு இந்த இருபத்தைந்து நபிமார்களுக்கும் அல்லாஹ் பல மஜிதாக்களை பல சிறப்புகளை கொடுத்தான் ஆனால் அல்லாஹு சுபஹான் எமது உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான ஹபீப் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் எந்தளவு நேசிக்குகின்றான் எந்தளவு சிறப்பை கொடுத்து இருக்கின்றான் என்றால் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி அல்லாஹ் ஆனல நபியோடு எந்தளவு முகபத் என்றா நபி அவர்களுடைய உறுப்புறுப்பாக அல்லாஹ் குரானிலை கூறுகின்றான் வேறு எந்த நபிகளையும் அல்லாஹ் வேறு எந்த நபிமார்களையும் அல்லா அவ்வாறு கூறவில்லை நபி அவர்களுடைய கண்ணை பற்றி அல்லாஹ் குரானிலை கூறுகின்றான் நபி அவர்களுடைய முகத்தை பற்றி அல்லாஹ் குரானிலை கூறுகின்றான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் நாவை பற்றி அல்லாஹ் குரானிலை கூறுகின்றான் நபி அவர்களுடைய கையை பற்றி அல்லாஹ் குரானிலை கூறுகின்றான் நபி அவர்களுடைய உடம்பை பற்றி அல்லா குரானிலை கூறுகின்றான் மேலான சோதரர்களே அந்த அளவு அல்லாஹு சுபஹானு தாலா மீது மிக அன்புள்ளவனாக இருக்கின்றான் இதன் காரணமாக தான் அல்லாஹ் நபியுடைய உம்மத்துக்கும் சொல்றான் நீங்க நபி அவங்கள நேசிங்க கண்ணியத்துக்குரிய மேலான சொன்னே அல்லா நபி அவருடைய உள்ளத்தை பற்றி குரானிலே கூறும்போது கூறுகின்றான் நபி அவர்கள் கண்ட ஒன்றில அவர்களுடைய உள்ளம் பொய் சொல்லாது என்று அல்லாஹ் திருமறையிலே நபி அவர்களுடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் கணேசுக்குரிய மேலான சொல்லி நபி அவர்களுடைய நாவை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் நபியே உமது நாவுக்கு நாம் அந்த குரானை மிக இலக லேசுவாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று நபி அவர்களுடைய நாவை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் கணேசுக்குரிய மேலான சொல்லி நபி அவர்களுடைய பார்வையை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் நபி அவர்கள் கண்ட ஒன்றிலே அவருடைய பார்வை அது பொய் சொல்ல மாட்டாது அது முரண்பட மாட்டாது என்று அல்லா நபி அவர்களுடைய பார்வையை பற்றி அல்லா திருக்குறானிலே கூறுகின்றான் கணியத்துக்குரிய மேலான சொல்லே நபி அவர்களுடைய கையையும் கழுத்தையும் பற்றி அல்லா திருக்குறானிலே கூறுகின்றான் நபி அவர்களே அந்த பகிர்த்தனம் செய்து இலோபி இலோபித்தனம் செய்து கையை சுருக்கி வைத்தவர்களை போன்று உங்களுடைய கைகளை கழுத்திலே மடக்கி வைத்து விடாதீர்கள் கட்டப்பட்டதாக ஆக்கி விடாதீர்கள் என்று அவருடைய கையையும் கழுத்தையும் அல்லா குறிப்பிடுகின்றான் நபி அவருடைய உள்ளத்தை பற்றி நபி அவருடைய நெஞ்சை பற்றி அல்லா குறிப்பிடுகின்றான் அலம் மேலான சோழே இப்படி அல்லாஹு சுபஹாரம் தாலா நபி மீது நேசம் வைத்திருக்கின்றான் அது மாத்திரமல்ல கணேசக்குரிய மேலான சொல்லி குரானிலே கூறப்பட்ட அந்த இருபத்தைந்து அத்துணை நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்பை கொடுத்திருப்பான் என்று இருந்தால் அல்ல அதை விட மேலான சிறப்பாக கண்மணியான சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் ஆடமலை தளத்தை எடுத்துக்கொள்வோம் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லே ஆத மலைத்தளத்தை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான் அங்கு குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நாம் ஆதம் அலைசலாம் அவர்களுக்கு மலக்குமார்களை படி ஏவி கட்டளையிட்டு நாம் அவர்களை கண்ணியப்படுத்தினோம் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி அங்கு ஆதம் அலைசலாம் அவர்களை அல்லா மலக்குமார்களை சிறம்படிய வைத்து கண்ணியப்படுத்துகின்றான் ஆனால் எமது உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான ஹபீப் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களுடைய விடயத்தை அல்லா எவ்வாறு கூறுகின்றான் மலக்குமார்களை மாத்திரமல்ல அல்லாஹ் தன்னையும் சேர்த்துக் கொண்டான் அல்லாஹும் அவருடைய மலக்குமார்களும் நபி மீது செலவாத்து கூறுகின்றார்கள் கூறுகிறார்கள் எனவே மோமின்களே நீங்களும் நபி மீது செலவாத்து கூறுங்கள் என்று அல்லாஹ் அந்த மலக்குமார்கள் மலக்குமார்களோடு அல்லாஹையும் தன்னையும் சேர்த்துக் கொண்டான் கணேசுக்குரிய மேலான சோதரே இதே போன்ற கணியத்துக்குரிய மேலான சொல்லு ஆத அலை செலத்துக்கு அல்லா இன்னொரு கண்ணியப்படுத்தியதுதான் தாலீமுல் அஷ்யா அனைத்து பேர்களுடைய அனைத்து பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ் திருக்குறானிலே கூறுகின்றான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துறை பொருட்களுடைய பேரையும் அனைத்து வஸ்துக்களுடைய பேரையும் அல்லாஹ் ஆறு மலைத்தளம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார் கணேசுக்குரிய மேலான சொல்லி அதை போன்ற அதை விட மேலான ஒரு சிறப்பை அல்லா எமது ஹபீப் சல்லா அலிஸ்லத்துக்கு கொடுத்தான் நபி அவர்கள் ஒரு ஹதீஸ்களை சுட்டி காட்டினார்கள் சொன்னார்கள் அவர்கள் எனது உம்மத்தினர்கள் அனைவரும் எடுத்து காட்டப்பட்டார்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் அனைவரும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டார்கள் அனைவருடைய பெயர்களும் நான் கற்றுக் கொடுக்கப்பட்டேன் சொல்கிறேன் எவ்வாறு ஆடம் அலைசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாரோ அதை போன்று அல்லாஹ் அனைத்துடைய பெயர்களையும் எனக்கு கற்றுக் கொடுத்தான் என்பதாக சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லே அது மாத்திரமல்ல இப்ராஹிம் அலைசலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லே இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சிறப்பை கொடுத்திருந்தான் பல சிறப்புகளை கொடுத்திருந்தான் அந்த சிறப்பில் ஒன்றுதான் நெருப்பில் தூக்கி எறியப்பட்ட போது அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான் அலா இப்ராஹிம் நெருப்பே நீ இப்ராஹிமின் மீது குளிராகவும் சாந்தியாகவும் ஆகிவிடு என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான் எந்த நெருப்பு சுட்டரிக்குமோ எந்த நெருப்பு கற்க வைக்குமோ அந்த நெருப்பு இப்ராஹிம் அலைசலத்தை தீண்டவில்லை கண்ணியத்துக்குரிய மேலான சோழே இப்படி அல்லாஹ் இப்ராஹிம் அலைசலத்தை கண்ணியப்படுத்தினான் ஆனால் அல்லாஹு எமது ஹபீப் சல்லாஹூ அலஹி வசல்லத்தை எந்த அளவு கண்ணியப்படுத்துகின்றான் என்றால் எந்த நெருப்பு சுட்டரித்ததோ எந்த நெருப்பால் உடம்பு தோள்கள் பொசிந்ததோ அந்த நெருப்பால் பொசியப்பட்டதை விட்டோம் நபி அவர்களுடைய உமிழ் நீரால் சுகப்படுத்துகின்றார்கள் முகமது பின் ஹாசிப் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் குன் து திப்லன் பன் கதரத்தில் கிதரு அலைய சொல்கின்றார்கள் அந்த முகமது நான் சிறிய பிள்ளையாக இருக்கும் சமயத்தில் கொதிக்கும் பாத்திரம் என் மீது கவிழ்ந்து விழுந்து விட்டது எனது தோள்கள் எல்லாம் கருகிவிட்டது தோள்கள் எல்லாம் கருகிவிட்டது எனது தந்தை நபி அவர்களிடத்தில் என்னை தூக்கி ஓடி ஓடி சென்றார்கள் தூக்கி சென்றார்கள் நபி அவர்கள் இதை பார்த்துவிட்டு நபி அவர்கள் உமிழ் என்னுடைய உடம்பில் தடவி விட்டு யாழ்லா இந்த நோயை சுகப்படுத்தி விடுவாயாக என்று கூறினார்கள் இந்த சஹாபி சொல்றாரு எனது உடம்பு தோல் ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்ததோ அதே போன்று மாறிவிட்டது என்னுடைய உடம்பில எந்த ஒரு கருவுன தோலை நான் பார்க்கவில்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இங்கு எமது ஹபீப் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாஹு சுபஹான் அது மாத்திரமல்ல மூசா அலை அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோம் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த மாஜிதா என்ன அவருடைய அசாவால் அவருடைய கையில் இருந்த அந்த தடியால் கடலுக்கு அடிக்கும்படி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் கடலுக்கு அடிக்குகின்றார் அங்கு பன்னெண்டு பாதையாக கடல் பிரிகின்றது தண்ணீர் பிரிகின்றது கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லே அல்லாஹ் அதை விட ஒரு சிறந்த ஒரு மாஜிதாவை எமது ஹபீப் சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் அதுதான் என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் இறக்குகின்றார்கள் ஒரு யகுதி ஒரு குறைசி காபிர் நபியிடத்தில் வந்து கேட்கிறாங்க நீங்க தான் ரசூல் என்பதற்கு என்ன அத்தாட்சி இருக்கின்றது நீங்கள் தான் நபி என்பதற்கு என்ன அத்தாட்சி இருக்கின்றது என்று கூற நபி அவர்கள் தனது கையால் வானத்தின் பக்கம் சைக்கிளை செய்கின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய நிலவு இரண்டாக பிளக்குகின்றது கணேசுக்குரிய மேலான சொல்லி அல்லா மூசா அலைசலாம் அவருடைய அசாவுக்கு தண்ணீர் கடித்து அங்கு கடலை பிளக்க செய்கின்றான் ஆனால் எமது ஹபீப் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களை அல்லாஹ் எப்படி சிறப்பாக்குகின்றான் ஒரு சைக்கிளை செய்கின்றார்கள் அங்கு வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் இரண்டாக பிளந்து இரண்டும் ஒவ்வொரு மூளைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இப்படி நபி அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அதே போன்று அல்லாஹு சுபஹான் மூசா அலை சலாம் அவர்களுக்கு கொடுத்த இன்னும் ஒரு மாஜிதா தான் அல்லா திருக்குறானிலே கூறுகின்றான் அல்லாஹு சுபஹானு திருக்குறானிலே கூறுகின்றான் நாம் மூசா அலை அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்ட போது நாம் அவர்களுக்கு அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய தடியால் அங்கு கல்லுகளுக்கு அடிக்க சொன்னோம் அங்கிருந்து நாம் பனிரெண்டு பாதையாக ஊற்றுக்கண்களை வெளியாக்கினோம் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி மலை பிரதேசங்களுக்கு சென்று பார்த்தால் விளங்கும் அங்கு கல்லுகளில் இருந்து கல்லுகள் வெடித்து ஊற்றுக்கண்கள் அங்கு தண்ணீர்கள் பீரிட்டு வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி சிந்தனைக்கும் எட்டாத கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மோஜாவை அல்லாஹ் எமது ஹபீப் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க ஆரம்பித்தான் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களோடு நபி சொல்லா அலிஸ்லாம் ஒரு பிரயாணம் செய்கின்றார்கள் நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் அங்கு தொழுகையுடைய நேரம் நெருங்கிவிட்டது நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்குகின்றார்கள் உங்களிடத்தில் யாரிடத்திலேயாவது தண்ணீர் இருக்கின்றதா என்று கேட்க சஹாபாக்கள் தண்ணீரை தேடி பார்க்குகின்றார்கள் அங்கு தண்ணீர் இல்லை ஒரு சஹாபி அங்கு ஒரு பாத்திரத்திலே ஒரு சிறிய பாத்திரத்தில் காலத்திலே தண்ணீர் கொஞ்சம் நபி அவர்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்டது என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் கணியத்துக்குரிய மேலான சொல்லே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தனது முபாரக்கான கரத்தை அந்த பாத்திரத்தில் உள்ளால் வைத்து என்று சொல்லி நீங்கள் உழு செய்யுங்கள் என்று கூற கணியத்துக்குரிய மேலான சொல்லே இந்த ஹரிசை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரபி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் நான் எனது இரு கண்களால் கண்டேன் நபி அவர்களுடைய விரல்களுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் பீரிட்டு வந்த நிலையை நான் கண்டேன் எந்த நாங்கள் 70 பேர்கள் இருந்தோம் அந்த 70 பேரும் உழு செய்து எமது அதாவது அது பிராணிகளுக்கெல்லாம் தண்ணீரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நபியர்களுடைய விரல்களுக்கு மத்தியில் இருந்து தண்ணீர் பீரிட்டு வந்த காட்சியை நான் கண்டேன் என்று அனஸ்வதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி கல்லால் அடித்து அங்கு கல்லில் இருந்து தண்ணி வருவது ஒரு சாத்தியமான விடயம் ஆனால் அல்லாஹு சுபஹான் தலா மூசா அலைசலாம் அவர்களுக்கு கொடுத்த மோஜாவை போன்று அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு மோஜிதாவாக எமது ஹபீப் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுக்கு விரல்களுக்கு மத்தியில் இரத்தங்களுக்கு மத்தியில் தசைகளுக்கு மத்தியில் இருந்து அல்லாஹ் தண்ணீரை போற்றி அங்கு எமது ஹபீப் சல்லாஹ் அலிஸ்லத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லு இது மாத்திரமல்ல அல்லாஹு சுபஹான் ஹுத்தாலா இன்னும் பல சிறப்புகளை அல்லாஹ் ஏனைய நபிமார்களோடு ஒப்பிட்டு அல்லாஹ் எமது ஹபீப் சல்லாஹு அலஹி வசல்லத்தை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான் கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே மூசா அலை சலாம் அவர்கள் முனாஜா செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹோடு பேச வேண்டும் என்றால் அல்லாஹு சுபஹான் அவருக்கென்று தேர்ந்தெடுத்த இடம் துருசினா மலையாக இருக்கின்றது அங்கு செல்வார்கள் அல்லாஹுவோடு முனாஜா செய்து வருவார்கள் ஆனால் அல்லாஹு சுபகாரா எமது ஹபீபோடு பேச ஆசைப்பட்டான் எமது ஹபீபோடு பேச ஆசைப்பட்டான் ஏழு வானங்களுக்கு அப்பால் மியராஜ் என்ற பயணத்தை கொடுத்து சிதத்தில் முன்தாவுக்கும் அப்பாலும் அல்லாஹு சுபகானதலா தனது நபியை அங்கு மேல் ஏழு வானத்துக்கு மேல் எடுத்து அங்கு அல்லாஹ் நபியோடு உரையாடுகின்றான் கணியத்துக்குரிய மேலான சொல்லு இப்படி அல்லாஹு சுபகானு ஒவ்வொரு நபிமார்களை விடவும் அல்லாஹு சுபகானு எமது ஹபீப் சொல்ல சொல்லல்லாஹு அலைவசலத்தை கண்ணியப்படுத்துகின்றான் கணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாஹு சுபஹானு தாலா சுலைமான் அலைசலத்துக்கு பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான் ஷைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் அனைத்து பறவைகள் கால்நடைகளுடைய பேச்சுக்களையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் என்ன ஆச்சரியம் கணியத்துக்குரிய மேலான சோழே நபி சொல்லாஹு அலஹி வசல்லத்துக்கும் அல்லா அதை விட சிறந்த சிறந்த விடயங்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் சுலைமான் அலைசலாம் அவர்களுக்கு ஜிங்களையும் ஷைத்தான்களையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் ஆனால் எமது ஹபீப் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களோடு வசப்படுத்தி கொடுத்தது அல்லா மலக்குமார்களை இஸ்ராஃபில்களை இஸ்ராஃபில் அலிஸ்லாம் அவர்களை ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்களை மீகாயில் அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அவர்களோடு ஆக்கி வைத்திருந்தான் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லே சுலைமான் அலிஹிசலாம் அவர்கள் எங்காவது ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் அவர்களையும் அவர்களுடைய பட்டாளங்களையும் அவ்வாறே தூக்கி சென்று அந்த இடத்தில் விட்டுவிடும் ஆனால் எமது ஹபீப் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் ஒரு இடத்துக்கு செல்ல ஆசைப்பட்டார்கள் என்றா பூமி சுருக்கப்பட்டு காட்டப்பட்டு விடும் சொன்னார்கள் வசல்லம் அவர்கள் எனக்கு இந்த பூமி எப்படியே சுருட்டி காட்டப்பட்டது நான் மகரிபுடைய திசைகளை பார்த்தேன் மஷ்ரிக்குடைய திசைகளை பார்க்கும் வரையில் எனக்கு பூமி சுருட்டி காட்டப்பட்டது நபி சுலைமான் அலிசலத்தை அல்லா எப்படி கணியப்படுத்தினான் காற்று அதனை தூக்கி சென்று அவர்களை அந்த இடத்துக்கு விடும் ஆனால் எமது ஹபீப் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஆசைப்பட்டால் அந்த பூமி இருந்த இடத்தில் இருந்தே சுருக்கி காட்டப்பட்டு விடும் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி அது மாத்திரமல்ல அல்லாஹு சுபஹானு தாலா சுலைமான் அலைசலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்த இன்னொரு ஆற்றல் தான் அனைத்து பொருட்களுடைய பறவைகளுடைய பாசைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்திருந்தான் ஆனால் அல்லாஹு சுபஹான் தலா நபி அவர்களோடு அத்தனை மிருகங்களும் பேசியதாக நாம் வரலாற்றுகளை பேசுகின்றோம் வரலாற்றுகளை பார்க்கின்றோம் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லு நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களோடு உடும்பு பேசி இருக்கின்றது நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களோடு பறவை பேசி இருக்கின்றது ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்களுடைய மஜிலிஸில் இருக்கின்றார்கள் அங்கு ஒரு பறவை தனது தலைக்கு மேலால் வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றது நபி அவர்கள் அதனுடைய பாசையை விளங்கி கிட்ட கேட்கிறாங்க யார் இதனுடைய குஞ்சை தூக்கி வந்து விட்டா விட்டீர்கள் இதனை அந்த தூக்கி வந்த இடத்திலேயே விட்டு விடுங்கள் என்று கூற கணியத்துக்குரிய மேலான சொல்லி ஒரு சஹாபி எழும்பி எந்த குஞ்சை தூக்கி வந்தாரோ அதனை அங்கு கொண்டு போய் விட்டு விடுகின்றார் நபி அவர்களுக்கு அல்லா பறவைகளுடைய பாசையை கற்றுக் கொடுத்திருந்தான் கணியத்துக்குரிய மேலான சொல்லு இப்படி அல்லாஹு சுபகாலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எந்த மாஜிதாவை கொடுத்தானோ அதை விட சிறந்த மாஜிதாவை எமது ஹபீப் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் கணியத்துக்குரிய மேலான சொல்லு தாவூத் அலைசலத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தது ஒரு மிகப்பெரிய மாஜிதா தான் தயீனுல் ஹதீத் அவர்கள் அவர்கள் இரும்பை தொட்டால் இரும்பு துரும்பாக ஆகிவிடும் அதற்கு இரும்பை தொட்டால் அது அப்படியே இலகிவிடும் அவர்களுக்கு தேவையான கவசங்களை அதனை செய்து கொள்வார் ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி அதை விட ஒரு சிறந்த மோஜாவை அல்லா எமது ஹபீப் சல்லாஹ் அலிஸ்லத்துக்கு கொடுத்தான் அதுதான் என்ன உம்மி மாபத் அவர்களுடைய வறண்ட ஆடு பால் கொடுக்காத ஆடு கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி நபி அவர்களுடைய முபாரக்கான கரத்தால் அந்த மடியில் தடவுகின்றார்கள் அதே கட்டம் பால் சுரந்து கீழே வடியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுபஹாலா நபியுடைய கரத்துக்கு அப்படி ஒரு மோஜாவை கொடுத்திருந்தான் அது மாத்திரமா நபி அவர்களுக்கு முன்னாடி முன்னால் வைத்திருக்கக்கூடிய உணவுகள் நபி அவர்களுக்கு முன்னால் தஸ்மி செய்யும் நபி அவர்களுடைய கையில ஒரு காஞ்ச குச்சிய நபி அவர்கள் எடுப்பார்கள் என்றா அது உடனடியாக அங்கு கிளைகளை வெளியிட்டு ஒரு அழகான ஒரு குச்சாக கணேசக்கூடிய மேலான சொல்லி நபி அவர்களுடைய கையில் இருந்து வளரக்கூடியதாக இருக்கின்றது நபி அவர்களுடைய கையில் பொடிக்கற்கள் இருந்தால் அந்த பொடிக்கற்கள் தஸ்மே செய்யக்கூடிய அளவுக்கு கணேசக்கூடிய மேலான சொல்லி அல்லா நபி அவர்களுக்கு பல சிறப்புகளை கொடுத்திருக்கின்றான் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே எந்த சிறப்பு சிறப்பை எமது ஹபீபுக்கு அல்லா கொடுத்தானோ அந்த ஹபீபை நேசிக்கும்படி எமக்கு கூறுகின்றான் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி நேசம் என்றால் எமது எமது செயல்களால் நாம் வெளிப்படுத்த வேண்டும் எமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நேசத்தை கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி நாம் செயல் ரீதியாக வெளிப்படுத்த வேண்டும் எத்தனையோ ரபியில் அவ்வள் எம்மை கடந்து சென்று விட்டது ஆனால் எமக்கு நபி அவர்களுடைய சுண்ணத்தை செய்வதற்கு சக்தி இருந்தும் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி அந்த ஹபீபுடைய எத்தனையோ சுண்ணத்துக்களை பாராட்டி கொண்டிருக்க நடக்கின்றோம் கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லே ஒரு புறம் நாம் சிந்திப்போம் ஒரு யகூதி ஒரு நஸ்ரானி அங்கு நபி அவர்களை கேலி கேலி சித்திரம் வரைந்ததற்கு கொந்தளித்த நாம் நபி அவர்களுடைய சுண்ணாவை செய்வது ஒரு புறம் இருக்க நபி அவர்களுடைய சுண்ணாவை செய்வது ஒரு புறம் இருக்க நபி அவர்களுடைய சுண்ணத்தை நாம் கேவலப்படுத்துவது அல்லவா எத்தனையோ சுண்ணத்துக்களை நாம் கேவலப்படுத்துகின்றோம் அல்லவா கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லே சில முகங்களை பார்ப்போம் என்றிருந்தால் அந்த தாடிகளை அதாவது ரயில் பாதைகளை போன்று கீறு கீராக கீறி நபியவர்களுடைய சுண்ணத்தை அங்கு மிக கேவலப்படுத்தக்கூடிய நிலைமைகளை நாம் பார்க்கின்றோம் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லு இந்த ரபியுல் அவ்வல் முதலாவது துறையில் இருக்கக்கூடிய நாம் உள்ளத்தில் உறுதியாக ஒரு நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் எமது ஹபீப் எம்ம எமக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கின்றார்கள் எம்மைக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கின்றார்கள் எந்த அளவு சொன்னார்கள் வஃத்துடைய கட்டம் கூட கண்ணியத்துக்குரிய மேலான சோதர்களே நபி அவர்கள் இந்த ரபியுள் அவ்வல் மாதம் தான் திங்கட்கிழமை என்றுதான் நபி அவர்கள் இந்த உலகை விட்டும் பிரிந்தார்கள் அந்த கோட்டத்தில் அந்த கட்டத்தில் கூட எமது எம்மை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள் இக்ராஉ ஸலாம அலா மன் غاب من اصحابي ومن تبعني الى ديني من يوم هذا الى يوم القيامه சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள் எனது தோழர்கள் யாரெல்லாம் சமூகம் கொடுக்காமல் இருக்கின்றார்களோ எமது தோழர்கள் எல்லாம் சமூகம் கொடுக்காமல் இருக்கின்றார்களோ அவருக்கு எனது சலாத்தை எத்தி வைத்து விடுங்கள் எனது சலாத்தை ஏற்றி வைத்து விடுங்கள் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் கூறி சென்றார்கள் அது மாத்திரமா ஒமன் தபியானி அலாதீனி எனது தீன யார் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ இன்றைய நாள் தினம் கியாமத்து நாள் வரை யாரெல்லாம் எனது மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களோ அவருக்கும் எனது சலாத்தை எத்தி வைத்து விடுங்கள் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்னோடு நேசித்ததின் காரணமாக என்னை பார்த்து சலாத்தை எத்தி வைத்திருக்கிறார்கள் அஸ்லாம் அலேக்க யார் அல்லா அஸ்லாம் அலேக்க யார் உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக அல்லாஹின் இறை தூதரே உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்று கூறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் எமது தலைவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லு இந்த ரபியுல் அவ்வள் மாதத்தை அடைந்த நாம் எம்மிடத்தில் ஒரு தேற்றம் வர வேண்டும் எம்மிடத்தில் ஒரு ஆர்வம் வர வேண்டும் எத்தனையோ ரபியுல் அவ்வள் மாதத்திலே நபியவர்களுடைய சிறப்பை கேள்விப்பட்டு இருக்கின்றோம் எத்தனையோ ரபியுல் அவ்வள் மாதத்திலே நபியவர்களுடைய சுண்ணாவை பற்றி கேள்விப்பட்டு இருக்கின்றோம் எம்மிடத்தில் அதனை வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லே உள்ளத்தில் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரபியுல் அவ்வல்ல எனது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்னால் செய்ய முடியுமான எத்தனையோ சுண்ணத்துக்கள் உதாசீனம் செய்யப்பட்டு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இருக்கிறது அந்த சுண்ணத்துக்களை நான் பின்பற்ற வேண்டும் அதற்காக வேண்டி நான் முயற்சி செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லவா மண் அஹப்பனி யார் என்னை நேசிக்கின்றார்களோ அவர் என்னோடு சுரக்கத்தில் இருப்பார் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லு இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் எமது ஹபீப் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக இந்த உலகத்துக்கு ஒளிமயமாக ஆக்கினானோ அத்தகைய ஹபீப் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவை பின்பற்றக்கூடியவர்களாக எம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக யா அல்லா எம்முடைய அத்துணை பாவங்களை மன்னித்து நேசித்திடுவாயாக நாம் நேசிக்கின்றோம் எமது நேசத்திலே குறைப்பாடை தந்து விடாதே யாழ்லா யாழ்லா எமது பிள்ளையை விட நாம் நேசிக்கின்றோம் யாழ்லா யாழ்லா எமது சொத்து செல்வங்களை விட நேசிக்கின்றோம் யாழ்லா யாழ்லா எம்மை நீ கண்ணியப்படுத்திடுவாயாக யாழ்லா எந்த ஹரிமத்து சாதியா அல்லாஹ் அன்ஹா எந்த ஒரு நிலையில் இல்லாமல் நபி அவர்களை தூக்கிய போது நீ பறக்கத்தை வாரி கொடுத்தாயோ யாழ்லா அதே போன்று உனது ஹபீபுடைய சுண்டத்தை செய்ய செய்யும் போது எம்மை பறக்கத்தை கொடுத்திருவாயாக எம்மை கண்ணியப்படுத்திடுவாயாக யாழ்லா எமது அத்துணை பாவங்களை மன்னித்திருவாயாக யாழ்லா உனக்கு விருப்பமானவர்களாக எம்மை ஆட்சி வைப்பாயாக யாழ்லா எமது நாவிலே யாழ்லா உனது திருக்கலிமாவை மொழிந்த நிலையை ஆக்கி வைப்பாயாக யாழ்லா எமது இறுதி முடிவை உனக்கு விருப்பமானதாக ஆக்கி வைப்பாயாக யாழ்லா மக்கள் எல்லாம் பார்த்து சீனு சொல்லக்கூடிய அளவுக்கு எமது இறுதி முடிவு ஆக்கிறாரு யாழ்லா யாழ்லா எமது பிள்ளைகள் பார்த்து சீனு சொல்லக்கூடிய அளவுக்கு எமது இறுதி முடிவு ஆக்கி உனக்கு விருப்பமான முறையில் எமது இறுதி முடிவு ஆக்கிடு வைப்பாயாக எமது ஹபீப் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுடைய சுண்ணத்தை தேடி தேடி செய்யக்கூடியவர்களாக எம்மை ஆக்கி வைப்பாயாக யாழ்லா உண்மையான நேசத்தை தந்திடுவாயாக யாழ்லா எமது உள்ளத்தையும் எமது உறுப்புகளையும் யாழ்லா ஒன்றுபடுத்திடுவாயாக யாழ்லா எம்மை பொருந்திக் கொள்வாயாக யாழ்லா எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ யாழ்லா அனைவருக்கும் வெற்றியை கொடுத்திடுவாயாக அனைவரையும் அனைத்து பலாய் முஸ்லிமத்தில் இருந்தும் பாதுகாத்திடுவாயாக யாழ்லா அல்லா எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் இறக்கின்றார்களோ யா அல்லா அவருடைய உடமைகளை பாதுகாத்திடுவாயாக அவருடைய ஈமான்களை பாதுகாத்திடுவாயாக யா அல்லா எம்மிலே யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ யா அல்லா எம்முடைய நோய்களை நீ சுகப்படுத்திடுவாயாக யா அல்லா அமலுக்கு தலையான நோய்களை எமக்கு தந்துவிடாது யா அல்லா யா அல்லா எம் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லா இந்த எல்லாம் கேட்டோமோ யா அல்லா கேட்க மறந்தோமோ யா அல்லா அனைத்தையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக வாஹிரு தாவன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்